يفقهوا قولي விண்ணையும் மண்ணையும் படைத்து என்னிலே நீங்களையும் மண்ணிலே மத்தவராத்தையும் படைத்து வளர்த்து பொது புகப்புலாளமீனால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவுக்கு எல்லா பாதாரிக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் இலக தலைவர் சத்தியத்தூழல் கல்வி அபியாசாயம் சொல்லுவோம் அதை வசல்லம் அவர்கள் மீதிலும் النار يطلق من الهال قال الهال تابعين ما تبع تابعين الميزلون يا مناس عليكم النار في البرد من دار السماء الذي الملميز الموضوع الإسلام يمتواضع له من بيت المتواضع وينزل إلى النار قل إذا أجمل قلبي يبقى الله يمان من جواره تنزيل أذيل العيوة الانتقام ما نرد بإمارة المسجد لله تعالى اعتقاد کیتو اور عمل دل کو محمد سبحان و تعالی و نگل یا میرے اسلام یا ہے نال بولا سہو در ملے اللہ سبحان و تعالی ان نبی کل اللہ میں بلا واسطہ یذن رب بری دینانو امین ہے یہ پیار و من واسطہ یذن رب بریم اے میرے حق سبحان و تعالی سید میں نام آرام قامن تدتلانو முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஆகிரு என்று சொல்லக்கூடிய கடைசி காலாட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் இன்று நாங்கள் பள்ளிக்குள்ள இருந்தாலும் அம்மா இஸ்லாத்துக்கு பள்ளிக்குள் நாங்கள் இருந்தாலும் எங்களோட ஈமான இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்த்திருக்கின்றோம் மேலான பகவான்களே சகோதரர்களே பெரியார்களே தொழுகைக்கு எவ்வாறு தப்புவ அவசியமோ நோம்பு அந்த ஏழு அமல்களை செய்வதற்கு தப்புவா எப்படி அவசியமோ தப்புவா இல்லாமல் செய்யக்கூடிய அமல் அவ்வாறு கபூலியத் இல்லை வேறான சகோதரர்களை சகோதரர்களே பெரியார்களே நான் எங்க செல்லவான்னு சொன்னால் தொழுகா நோக்கு சதகா சகா ஹஜ் இவங்களுக்கு தப்புவா எவ்வளவு மிக மிக அவசியமோ அது மாதிரி சகோதரர்களே கல்யாணங்களே இந்த பிஸ்லாவுடைய காலத்தில் இந்த பயங்கரமான காலத்தில் ஒரு மனிதன் பாய்ப்பதற்கு சோசியல் மீடியாவை பாய்ப்பதற்கு அந்த மனிதனுக்கு தப்பு அவசியம் இல்லாவிட்டால் சகோதரர்களே பெரியார்களே உதாரணமானவர்களுக்கு பார்க்கலாம் தொலைபூரில் மூலமாக அந்த தொலைபூரில் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் மேலான கண்ணியமான சகோதரர்களை கிடையாது இந்த சோசியல் மீடியாவை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இன்று நானும் நீங்கள் இந்த சோசியல் மீடியாவை இந்த ஹேண்ட்போன் இந்த பேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் இந்த இமோ இணைகளை சகோதரர்களை கிடையாது நானும் நீங்கள் எப்படி நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் ஒரு காலம் இருந்தது சின்ன போன் ஒரு காலம் இருந்தது சின்ன போன் ஒன்றுமே இல்லை அந்த போன் மட்டும் முடியும் என்ன எஸ்எம்எஸ் மாத்திரம் இங்க அப்படி அல்ல இந்த வாட்ஸ்அப் வேணுமா பேஸ்புக் வேணுமா அது வேணுமா இது வேணுமா எல்லா கலாயும் இருக்கின்ற போன்ல சுருக்கமாக சொல்லுவார்கள் இன்றைக்கு உலகமே கைக்குள்ள மேலான கண்ணியமான சகோதரர்களே சரியார்களே இந்த சோசியல் மீடியாவை இந்த ஹேண்ட் போன சரிவர பயன்படுத்த முடியாமல் கத்திரடுகின்றார்கள் இதுக்கு யார் காரணம் கண்ணிமான சகோதரர்களே தெரியாதே திருமணம் முடித்த ஒவ்வொரு யோசிக்கணும் ஈஜா கபூருடைய நேரத்தில் திருமண வைபவத்தில் நான் மாப்பிளை கபீர் துணிக்கானா கபூல் கபூல் கபூல் நான் அங்கு ஒப்பந்தம் கபூல் கபூல் என்று நான் ஏற்றுக்கொண்டேனே எதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த பெண் இருபது வருடமாக சிங்கல்ல உடுக்கல்ல வீடு வாசம் இருக்கல்ல திருமணம் முடிச்சு இவருக்கு நான் தின்ன கொடுப்பேன் இவருக்கு நான் குடிக்க குடிப்பேன் இதையா நாங்கள் அவங்க கபோடு கபூரது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இல்லை சகோதரர்களே திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆளும் யோசிக்கணும் திருமணம் முடிக்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்கள் யோசிக்கணும் கபோடு கபூரது நாங்கள் ஈஷா தம்முடைய நேரத்தில் திருமண வைபவத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டது என்னது தெரியுமா இந்த பெண்ணையும் இந்த பெண்ணின் மூலமாக கிடைக்கும் சமூகத்தையும் சந்ததிகளையும் நரகத்தை இட்டு பாதுகாத்து நிரான சொருப்பத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் சொருப்பதாக நாம் நினைக்கின்றோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இன்றைக்கு எமது சமூகம் எவ்வளவு சிறந்த தெரியுமா அப்பல் பேசல் வேணுமா அதாவது வரக்கூடிய சீசன் வரக்கூடிய சீசன் வேணுமா சுற்றுலா பயணங்கள் சகோதரர்களை சரியான சுற்றுலா பயணம் நீங்க அல்லாய் வாழ்ந்து கொள்ளுங்கள் வேளாண் சகோதரர்களே கரியாண்களே இலங்கை நாட்டில் ஏற்பட்ட கலப்பு திருமணங்களை எடுத்து பாருங்கள் எல்லாம் இந்த ஹேண்ட் போனால் வந்த அநியாயம் அட்டகமாஸ் அட்டூழியம் வேளாண் அகர்ணியமான சகோதரிகளே கரியாண்களே அவ்வாறு பகரால் அல்லா வெளிப்படுத்துகின்றான் வளர்ந்தருக அங்கல் யகூது வளர் ஹத்தா தத்தபிய மில்லதும் இந்த யகூதி நசாராக்கள் இருக்கின்றார்களே இந்த யகூதி நசாராக்கள் இருக்கின்றார்களே இவர்கள் உங்களை இடமாட்டார்கள் எது வரைக்கும் என்றா முஸ்லிம்களாக நாங்க யகூதியத்தாக கசரானியத்தாக நாங்க மாறும் வரைக்கும் இவர்கள் எங்களை விட மாட்டார்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களே தெரியார்களே சுருக்கமாக எடுத்து பாருங்கள் இன்றைக்கு மதரசால ஓதக்கூடிய பிள்ளை நல்ல அல்லது பாடசாலை படிக்கக்கூடிய மாணவ நாய்க்கலாம் இந்த பிள்ளை எங்களுக்கு எதிர்காலத்தை பார்த்து கொஞ்சம் எடுத்து கேட்டு பாருங்க எந்த ஆசையும் இல்லை நான் நல்லா படிச்சு நான் நல்லா ஓதி ஒரு ஹாஃபிலாங்க ஒரு ஆலிமாங்க ஒரு ஜாயாங்க ஒரு முக்தியாங்க அதாவது எங்க எங்க உமா வாப்பாக்கு எங்க குடும்பத்துக்கு எங்க ஊருக்கு எங்க நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் நான் நல்லா படிச்சு ஒரு தொழிற்சான்றாளர் நான் மாறி என் பெற்றோர்களுக்கு நான் பேரை புகழை வாங்கி கொடுக்கணும் என்று அதாவது கனவுக்கா கனவு காணக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது இன்றைக்கு உண்மை பாப்பா சொல்லக்கூடிய ஒரு தான் மாஷா அல்லா என்ன பிள்ளையா போல இங்கட பயிற்சி அங்க வரும்னு சொல்றாங்க வேளாண் கண்ணிமான சகோதரர்களே பெரியாங்களே சொல்லி இல்லை சகோதரர்களே சொல்வதற்கு வாய் கூசுமாயிருக்கின்றது என்றாலும் சொல்ல வேண்டும் என்பதால் சொல்கின்றேன் சென்ற வருடம் சென்ற வருடம் இலங்கையில் வாய் கூசுமாயிருக்கின்ற சகோதரர் ஆனால் சொல்கின்றேன் செக்ஸ் என்ற வார்த்தையை இன்டர்நெட்டில் சேர்ச் பண்ணின நாடுகள் இலங்கை நாள் இரண்டாவது நாள் எவ்வளவு கேவலம் இந்த කුම්බලතුණිගේ මහාන් ගේම් බලාත් වාබලතුණිගේ පුල්ල පොල්ල ගේම් தான் விளாட் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே எந்த உம்மா எந்த வாப்பா தனது பிள்ளைக்கு ஹேண்ட் போன் வாங்கி கொடுக்கோமோ இந்த தாய் தகப்பன விட கேடு கட்ட பெற்றோர் உலகத்துல யாரும் இல்லை மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே நல்லா ஓதி நல்லா படிச்சு ஊழிய மானத்தை குடும்ப மானத்தை பெற்றோர்களுக்கு கண்ணியத்தை தேடி கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கின்றது இந்த யகூதி ஹசாராக்கள் திட்டம் போட்டு முன் வரக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒவ்வொரு உண்மையும் யோசிக்கணும் ஒவ்வொரு வாப்பாவும் யோசிக்கணும் வாப்பா காலையில வியாபாரத்துக்கு சென்று சொன்னால் அந்த பிள்ளையுடன் அதிகமாக இருக்கக்கூடிய தாய் தாய் யோசிக்கணும் என்ற மகன் யாரோட பேசுற யாரோட பழகுற ஒரே பார்த்தாலும் போலதான் என் மகனுடைய வாழ்க்கை இருக்கின்றது மகன் என்ன செய்யற மேலான கண்ணியமான சகோதரர்களே கரியார்களே மிகவும் ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து நிற்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் இன்று நரகத்தின் பக்கம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்களா எங்களோட பொறுப்பு என்ன சகோதரிகளே பெற்றோர்களா எங்களோட பொறுப்பு என்ன ஒரு புல்ல சாலிகான பிள்ளையாக மாறணும்னு சொன்னால் ஆரம்பமாக அந்த பிள்ளையோட அப்பா ஒழுங்கா அப்பா ஒழுங்கா தான் வாப்பா ஒழுங்கா வாப்பா ஒழுங்கா தான் மகான் ஒழுங்காயிருக்கும் என்று நான் சொல்லவில்லை தியாகத்தின் தந்தை அவரால் இப்ராஹிம் அலை வசலாம் அவனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி உதாரணமாக பாருங்க அவர் இப்ராஹிம் அலி வசலாம் அவங்க தப்புவா உள்ளவராக இருந்ததால இஸ்மாயில் அலைசலாம் இஸ்லாத் அலைசலாம் யோசுப் அலைசலாம் யூசுப் அலைசலாம் ஒரே குடும்பத்தின் நான்கு நபிமார்கள் அல்லா வெளியாக்கினான் அப்பாவுடைய தக்குவா அப்பாவுடைய பயம் ஏதான கண்ணியமான சகோதரிகளை சரியாங்களே ஈமானோட இஸ்லாத்தோட குர்மானோட திகரோட இருக்க வேண்டிய நாங்க எங்களோட அதிகமான காலங்கள் நேரங்கள் எங்கே கழிகின்றது இங்க அதிகமான ஆண்களுடைய காலங்களும் தான் பெண்களுடைய காலங்கள் நேரங்களும் தான் இந்த அதிகமாக பழகிறது இந்த ஹேண்ட் ஹேண்ட்போன்ல இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது இன்று நாங்க போல் பேசுவதற்கு போடும் ரீசார்ஜை விட இன்று நாங்க இந்த பேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் இந்த இன்டர்நெட் பாய்ப்பதற்கு போதும் ரீசார்ஜ் நாற்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது இதுதான் அதிகமாயிருக்கு மேலான கண்ணியமான சகோதரர்களை சரியாக நாளை கியாமத்து நாளில் அல்லாஹ் கேட்பான் நாங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றோம் இன்றைக்கு மாஷா அல்ல சில ஊர்கள்ல சில சகோதரர்கள் இந்த பேஸ்புக் மூலமாக இந்த இன்டர்நெட் மூலமாக இந்த வாட்ஸ்அப் மூலமாக மாசாலா நல்ல விடயங்களை ஷியா பண்ணி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சில சகோதரர்கள் இன்னும் சில சீதேவிகள் இந்த பேஸ்புக்ல இந்த வாட்ஸ்அப்ல எந்த ஷியா பண்ணணும் எதை ஷியா பண்ண கூடாது வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சுருக்கமாக தொட்டு காட்டுகின்றேன் உதாரணமாக அண்மையில் மீட்டொட முல்லை நடந்த அசம்பாவில் எல்லாருக்கும் தெரியும் கட்டாயம் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பை எல்லாருக்கும் நீக்கி இந்த தகவல் இந்த மெசேஜ் எல்லா குரூப்லையும் நேரத்தில் நான் ஒரு ஆடியோ கிளிப் பதிவு செய்தேன் என்ன தெரியுமா அதாவது கட்டாயமாக மீட்டெடுப்புள்ள மக்களுக்கு உதவி செய்கிறது எங்களோட பொறுப்பு என்றாலும் இந்த அசம்பாவிதத்தை தப்பாக பயன்படுத்தி சில திருடர்கள் பணத்தை திருவதற்காக வசூல் செய்வதற்கான சூழ்ச்சிகள் நடக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் தான் மாஷா இரவு காலத்தில் அங்குள்ள மத்திய நிர்வாக சபை தலைவர் அவர்கள் ஓடிய போட்டிருந்தார்கள் இங்க யாரும் யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல இருக்காலும் ஓடிட்டு போட்டிருந்தார்கள் அவர் உதவி தேவைப்படுத்த நான் அறிவிப்பாங்க சொல்லி நான் என்ன இன்றைக்கு எல்லா எதை செய்யா எதை செய்யா பண்ண கடந்த காலங்களில் அதாவது பிரச்சனை சில கம்பெனிகள் எங்களுக்கு ஹலால் தேவையில்லை என்று கேட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட சில விடயங்கள் இன்றைக்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வந்து சமூகத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இஸ்லாம் தொழுவத்தார்கள் வந்து மாற்று மக்களும் அல்ல அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை பாதுகாப்பு வந்த மார்க்கம் இஸ்லாம் பள்ளி கட்டுவது மட்டுமல்ல பள்ளியை தொழுவது மட்டுமல்ல நோம்பு பிடிப்பது மட்டுமல்ல எல்லா அவர்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு அழகிய வாழ்க்கை திட்டம் அடங்கிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் சோசியல் மீடியா நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லா சுவான தெளிவுபடுத்துகின்றார் சூரத்துல் குஜராத் தெளிவுபடுத்துகின்றான் ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே யாராவது ஒரு பாவி யாராவது ஒரு பாவி உங்கள் கிட்ட ஒரு மெசேஜ ஒரு நியூஸ ஒரு செய்திய கொண்டு வந்தோம்னு சொன்னால் உங்களோட பொறுப்பு தேடி பார்த்து தேடி பார்ப்பது சகோதரர்களை தெரியாது நான் என்ன செய்கின்றோம் இந்த பேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரு காலம் இருந்த புறம் பேசணும்னு இரண்டு பேருங்கள் மூணு பேருங்கள் சேர்ந்து புறம் பேசுவார்கள் இன்று சர்வசாதாரணமான வாட்ஸ்அப் அல்ல பேஸ்புக் அல்ல சகோதரர்களே பெரியார்களே அதாவது முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல இங்கு மனிதனுடைய மானம் மரியாதை இங்கு சீரழிக்கப்படக்கூடிய ஒரு மீடியா அல்லது சோசியல் மீடியாக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது உதாரணமாக சொல்கின்றேன் ஊர்ல யாருக்காவது பள்ளி இமாம பள்ளி நிர்வாகிகளை யாராவது பிடிக்காவிட்டால் அவரோட போட்டோவுக்கு போட்டு அவருடைய குடும்பங்கள் போட்டோ போட்டு தீயளிக்கின்றார்கள் எவ்வளவு கேவலமான சமூகமாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார் இந்த மீடியாவை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இன்று நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கின்றோம் இந்த நாட்டுடைய சட்டம் நீங்கள் கை பண்ணக்கூடிய நேரத்தில் கை பண்ணக்கூடிய நேரத்தில் ஹேண்ட்போன் நீங்கள் பாதிக்க வேண்டாம் நீங்கள் அவ்வாறு பாதிக்க உங்களுக்கு சாதிக்க பாதிக்க தேவைன்னு சொன்ன உங்களோட ஒரு சத்தமாக நிறுத்திவிட்டு நீங்கள் பேசுங்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களே சரியானே குர்வானுடைய வாழ்க்கை நாங்க படிக்கல்ல நபியுடைய வாழ்க்கை நாங்க படிக்கல்ல இந்த நாடு சட்டம் எங்களுக்கு குர்வானையும் அதிசயம் தினமும் ஞாபகப்பட்டு கொண்டிருக்கின்றது அண்மை என்ன நடந்தது சகோதரர்கள் வேறு வலையில சீன என்ன நடந்தது ஹெல்மெட் ஹேண்ட் வந்தார்கள் முன்னால போட்டி போன விலங்கல்ல ஆக்சிடென்ட் ஏதாவது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த ஹேண்ட் போன் மூலமாக அதாவது முஸ்லிம்களுடைய மட்டுமல்ல இந்த எல்லா மனிதனுடைய மான மரியாதை சீரழிக்கப்படுவது மட்டுமல்ல எத்தனைய குடும்பங்கள் சமூகத்துக்கு முகம்பாட முடியாமல் ஊருக்கு முகம்பாட முடியாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முகம்பாட முடியாமல் பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு முகம்பாடு முகம் முடியாமல் தற்கொலை செய்யும் அளவுக்கு இந்த ஹேண்ட்போன் என்று ஒரு பயங்கரமான ஒரு வைரஸா மாறிக்கொண்டிருக்கின்றது மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இன்றைய அதிகமான காலங்கள் நேரங்கள் எதிலே கழிகின்றது இரவு பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஹேண்ட் போன்ல போன்ல சகோதரர்களே பெரியார்களே சஹாஜத் இல்லை சுதந்தி இல்ல காலை மாலை திக்கர் இல்ல இன்னி நாங்கள் சரியா தீன் தாருங்கள் என்று சொல்கின்றோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே சரியாருங்களே நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி நான் உலகத்துல யாரும் ஜெயிக்கலாம் ஆசிரான் ஜெயிக்கலாம் ஒரு ஆலிமான் ஜெயிக்கலாம் ஒரு தாயான் ஜெயிக்கலாம் ஒரு முக்தியாக இருக்கலாம் அதாவது உலகத்துல ஏதாவது துறையில நாங்கள் இருக்கலாம் மேலான கண்ணியமான சகோதரர்களே சரியாருங்களே எங்களுக்கும் அவ்வாவுக்கும் இடையில தப்புவா இல்லைன்னு சொன்னா எங்களுக்கும் அவ்வாவுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் எங்கள் யாருக்கும் நாங்க யாரும் அழைக்கலாம் எங்களுக்கும் அவ்வாவுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் சகோதரிகளை பெரியாருங்களே மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் யாருக்கும் சொருக்கம் கனெக்ஷனே இல்லை நாங்கள் ஹாஃபில் ஆயிக்கலாம் நாங்கள் ஆதிமாயிக்கலாம் நாங்கள் தாய் ஆயிக்கலாம் நாங்கள் படி உத்தி ஆயிக்கலாம் சமூகம் மதிக்கக்கூடிய நிலைமையில நாங்க இருக்கலாம் எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில ஒரு தக்குவா பயபக்தி உள்ளட்சம் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டால் அல்லா பார்த்து இருக்கின்றான் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இன்று இந்த ஹேண்ட்போன் மூலமாக கண்ணால் பாவம் நடக்கின்றது காலால் பாவம் நடக்கின்றது உள்ளத்தால் பாவம் நடக்கின்றது ஒரு காலம் இருந்தது பாவத்தை நாங்க தேடி போகணும் இந்த அப்படியே பள்ளிக்குள்ள இருந்தாலும் பாவம் நடக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏன் ஹேண்ட்போன்ல நெட் ஆன் பண்ணினா என்ன தேவை உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த பார்ப்பதற்கு தப்புவா இருந்தா மாத்திரம்தான் சகோதரர்களே ஹராமான பாவ ஹராமான பார்வை விட்டும் ஹராமான தேன்களை விட்டும் பால் மாற்றக்கொள்ள முடியும் அல்லாஹ் குவாதலை பற்றுகின்றான் உலகதி தரவினால் ஜஹன்னம كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்பால் அதிகமான மக்களை கொஞ்சம் பேர் அல்ல சகோதரர் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அதிகமான மக்களை நான் படைத்தது நரகத்துக்காக வேண்டி ஏன் தெரியுமா லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா இவர்களுக்கு நல்ல விடயங்களை சிந்திப்பதற்காக நான் உள்ளத்தை கொடுத்தேன் இந்த உள்ளத்தை போன நல்ல விடயங்களை யாரும் சிந்திக்கவில்லை இரண்டு கண்களால் நல்ல விஷயங்களை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாவோட சக்திகளை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாவோட வல்லமைகளை பார்ப்பதற்காக இரண்டு இரண்டு கண்களை நான் கொடுத்தேன் இதை கொண்டு நல்ல விடயங்களை இவர்கள் பார்க்கல்ல உலமும் ஆதானும் நபியா நல்ல விடயங்களை கேட்பதற்காக இரண்டு காதுகளை கொடுத்து நல்ல விடயங்களை கேட்கல அல்லாஹ் கூறுகின்றான் இவர்கள் இருக்கின்றார்களே யாரு உள்ளம் கொடுக்கப்பட்டும் கண்கள் கொடுக்கப்பட்டும் காதுகள் கொடுக்கப்பட்டும் நல்ல விடயங்களை பார்க்காம நல்ல விடயங்களை கேட்காம நல்ல விடயங்களை சிந்திக்காமல் இருக்கின்றார்களே இவர்கள் எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமா அல்லாஹ் தெளிப்படுத்தினோம் அண்ணாம் இவர்கள் ஆடு மாடு மிருகங்களை போல ஒருவர் அல்லா எடுத்துக்கொள்ளவில்லை அல்லா வேறு கூறுகின்றான் பல்லு அந்த ஆடு மாடு மிருகங்கள் கூட ஒரு அளவு நல்லம் இந்த மனிதன் இருக்கின்றான் அதை இதோ தேடி கெட்டவன் ஆக மேலான தன்மைமான சகோதரர்களே பெரியார்களே ஹேண்ட்போன் பாவிக்க வேண்டாம் பட்டம் பாவிக்க வேண்டாம் பெருக்கு பாவிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை பாவியுங்கள் என்ன சொல்றோம் என்று சொன்னால் நல்ல விடயங்களுக்காக பயன்படுத்துங்கள் ஊர்கள் அதாவது ஊர்ல சமூகத்துல நாட்டுல நடக்கக்கூடிய நல்ல விடயங்கள் சியா பண்ணுங்கள் யாருடைய மானம் மரியாதையும் போக்காதீர்கள் ஒரு விடயத்தை சியா பண்ண முன்னால இது உண்மையா இது யாருக்கு இருந்து வந்தது தேடி பார்த்து சகோதரங்களே சியா பண்ணுங்கள் அண்மையில் நூறடியாக டிப் சென்று அங்கு இன்றைக்கு மாசால யாரும் ரோட்ட தொலை வேண்டிய அவசியம் இல்ல இன்றைக்கு யாரும் ரோட்ட தொலை வேண்டிய அவசியம் இல்ல சகோதரர்களே மாசால எல்லா பள்ளிகளும் மறக்கத்தா இடம் இருக்கு இன்றைக்கு எங்களோட உமாத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஷன் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஷன் ரோட்ல தொழணும் ஹவுஸ்கிட்ட தொழணும் அத செல்ஃபி என்ன அதை போட்டோ எடுத்து போடுகின்றார்கள் கேவலம் உம்ரா செல்கின்றார்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் பதக்கா கொடுக்கின்றார்கள் எல்லாம் செலுத்தி கொடுத்தது மட்டும் நான் தாமதம் அடுத்த நிமிடம் சோசியல் மீடியா வந்து முடிச்சு சகோதரர்களே பெரியார் எங்க இஹ்லாம் எங்க தக்குவா இன்று இஹ்லாசை படிக்கக்கூடிய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த சோசியல் மீடியா இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது நூறலியாக சென்றார்கள் சென்று அங்கு பாதையில் தொழுது என்ன நடந்த சகோதரன் அதனை போட்டோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் பரவல் செய்ததின் காரணமாக என்ன நடந்தது மாட்டு வளர்த்தை சார்ந்த சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் ஏ முஸ்லிம்களே உங்களுக்கு தேவை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அவங்களோட கடமையை நீங்க தாராளமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஆனால் பொதுமக்கள் போகக்கூடிய பாதைய தடை செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை வேளாண் சகோதரர்களே சரியார்களே ஒரு யுத்தத்தில் ஒரு யுத்தத்தில் நபிசல்லாம் அனைவசல் நம்மளோட சகாபாசம் சென்ற நேரத்தில் ஒரு சகாபி ஒரு சகாபி பாதையில் இருந்தார்கள் நபியாக சொல்லி காட்டினாங்க யார் பொதுமக்கள் போகக்கூடிய பாதையை தடை செய்வார்களோ அவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள் அவர்களுக்கு ஜிஹாதில் கலந்து கொள்ள நன்மை கிடைக்காது ஜிஹாதுடைய விடயம் இன்று நாம் எமது சொந்த லாபத்துக்காக எமது சொந்த தேவைக்காக பொதுமக்கள் போகக்கூடிய பாதை நாங்கள் தடை செய்கின்றோம் சகோதரர்களே பெரியார்களே இலங்கை நாடு சட்டத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர்களுடைய இரு நாட்களில் நேற்றும் மொய்நாட்டும் அதாவது அவர்களுடைய திருநாட்கள் இந்த திருநாட்களில் சகோதரர்களே நாங்க அவர்கள் செய்வதை போல எங்களுக்கு செய்ய இயலுமா சில இடங்கள்ல சகோதரர்களை பெரியால் சுருக்கமாக சொல்ல முடியாது தெளிவாக சொல்ல முடியாது விளங்குகின்றேன் விளங்கிக் கொள்வேன் என்று நம்புகின்றேன் அவர்கள் அந்த சில சொன்ன அச்சார் அடிச்சு அவங்க செய்வாங்க சில சில விடயங்களை சகோதரங்களை பெரியாருங்களே நாங்க முஸ்லிம்கள் எங்களுக்கு அவ்வாறான காரியங்கள் எங்களுக்கு ஈடுபட முடியாது சகோதரர்களை பெரியார் முஸ்லிங்களாமே நாங்க அவர்களுக்கு நாம் உதவி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு வேறு வழிகள் இருக்கு இஸ்லாம் தடை செய்த மார்க்கம் தடை செய்த அகாமான பாமா இடங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்ட முடியாது சகோதரர்களை பெரியார்களே அவருக்கு அதாவது நாங்கள் இதை செய்வதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படலாம் என நீங்கள் நினைக்கலாம் சகோதரர்களை பரியாழ்ந்து மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் சாசனங்களுக்கு உதவி செய்யுங்கள் மாட்டு மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதில் எந்த கருத்து ஏற்றம் இல்லை ஆனால் குற்றுக்கு பாவத்தை வழிகாட்டக்கூடிய இஸ்தலங்களை உதவி செய்யாதீர்கள் அது பாவம் அது ஹராம் அது திருக்கு சகோதரர்களே பெரியாங்களே இன்றைக்கு உண்மை என்ன செய்யணும் தெரிவா அதாவது ஏதாவது ஒன்றை சாதித்ததை போல் அந்த காரியத்தை செய்துவிட்டு இதைங்களை சோசியல் மீடியா பரப்புகின்றார்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியாங்களே நன்மையான விடயங்கள் மாத்திரம் உதவி செய்யுங்கள் பாவமான விடயங்கள்ல தூரமாக நீங்கள் குருவானுடைய கருத்து ஆம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியாங்களே இந்த சோசியல் மீடியா மூலமாக இங்கு சீரழியக்கூடியவர்கள் அதாவது இந்த பிள்ளைகள் மாத்திரம் அல்ல பிள்ளைகள் மாத்திரம் அல்ல திருமணம் முடித்த ஆண்கள் திருமணம் முடித்த பெண்கள் இந்த ஹேண்ட் போன் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக சீரழிகின்றார்கள் சகோதரர்களே பெரியார்களே யாரும் சொன்னதை கேட்டு பேசவில்லை யாரும் சொன்னதை கேட்டு பேசவில்லை பதினாறு வருட கம்யூனிகேஷனுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கின்றேன் பதினாறு வருடமாக கம்யூனிகேஷன் நடத்துகின்றேன் அதனால் சொல்லுகின்ற சகோதரர்களே இந்த ஹேண்ட்போன் மூலமாக நடக்கக்கூடிய அநியாயம் அட்டகாசம் சகோதரர்களே பெரியார்களே ஒரு ஜும்மால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு மிக மிக பயங்கரமான கேவலமான பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நாற்பது சொன்னது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முகம் காட்ட இயலாத இளமை இந்த ஹேண்ட்போன் மூலமாக நடக்கின்றது இன்றைக்கு அன்பான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய போன்களை செக் பண்ண வேண்டும் எந்த வாப்பா கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த மகன் போன தூக்கு பிடிக்கின்றார்களோ உண்மையான முறையில் அந்த பிள்ளை சாலிசான பிள்ளைதான் அந்த பிள்ளை போன தராமல் மருத்துவம் சொன்னால் அன்பான பெற்றோர்களே அந்த போனுக்கு பிள்ளை ஒரு கோட் ஒரு ரொக்க போட்டுக்கு சொன்னால் உள்ளே ஏதாவது ஒரு அசுத்தம் அங்கு இருக்கின்றது என்று அர்த்தம் ஆக மேலான கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே பெற்றோர்களாய நாங்க எங்களையும் நாங்கள் நலன் வைத்து பாதுகாத்துக் கொள்ளணும் எங்களோட பிள்ளைங்களையும் நாங்கள் நலன் எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆதரவிக்கின்றோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாங்க எங்களை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு சகாவத்தால எங்களுக்கு தந்த ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பங்கள் முன்பு பெறக்கூடிய ரமதானுடைய மாதம் இன்று எமது ஹேண்ட்போன் ஒன்றும் இல்லை இன்று எமது ஹேண்ட்போன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை நான் ஆஃப்லைன் பண்ணிட்டு வாழ அல்ல வாழ வந்தவர்கள் அல்ல சகோதரர்களே நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து வந்தவர்கள் எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் வாழ இருக்கின்றானோ அவ்வாறு வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாரும் ஆக்குவானாக يا الله قرارات ما لك يا مسلم قام من تلوايانا يا الله قرارات ما لك يا مسلم مسلم பிரச்சனை யோசிச்சு வாயானா யா அல்லாஹ் இந்த பள்ளிக்கு யார் யார் رحمت کی برکت سے آمین آمین یا رب